صلاۃ والسلام علی عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم يسبح الرعد بحمده والملائکۃ من خیفته ويرسل الصواعق ويصيب بها من يشاء وهم يجادلون في الله وهو شديد المحال صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே இப்படிப்பட்ட மதரசாக்கள் இங்கே மாணவிகள் வருவது காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹனுடைய நாமத்தை உச்சரிப்பது பிறகு குரான் ஹதீசனுடைய போதனைகளை பெற்றுக் கொள்வது அதற்கு பிறகு தங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே சென்று ஐந்து நேரத்தினுடைய தொழுகை நிலைநிறுத்துவது அங்கே அமல்களுடைய சிறப்புகள் போன்ற காரியங்கள் செய்வது இதுவெல்லாம் இன்றைய காலத்தில் ஒரு பெரிய சாதனை சோதனை ஆனால் அதை சாதனையாக நாம் விளங்காமல் இருப்பதுதான் சோதனை இதைவிட வேறொரு வேதனை இல்லை ஏன் நம்முடைய பெண்கள் ராபிய பசரியாவாக கூடாது நம்முடைய பெண்கள் ஹசரத் ஹதீஜாவுடைய வழியில வரக்கூடாதா நம்முடைய பெண்கள் ஹசரத் பாத்திமாவை போல ஆகக்கூடாதா அந்த வழியில் அவர்கள் சொல்லக்கூடாதா சோதர்களே சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே வெளியே போவது என்று சொன்னாலே ஒரு அலங்காரத்தோடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே மார்க்கும் அலங்காரம் இல்லாமல் தான் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறது ஏன் அதை சொல்லுவதில்லை சொல்லுவதில்லை என்ன அதை சொன்னால் எங்களை கிருக்கன் என்று நினைக்கிறீர்களே அது ஏன் டாக்டர் போனா கூட கண்ணுக்கு மை போட்டு கொண்டு போகணுமா மிக பெரும் சோதனை காலம் சோதர்கள் எங்கே சைத்தான் தன்னாலே ஒரு காரியம் ஆக முடியாதுன்னு நினைக்கிறானோ அங்கே சைத்தான் பெண்ணை அனுப்புகிறான் பெண் ஒரு பக்கத்திலே மலக்குக்கு சமம் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதே நேரத்திலே பெண்கள் என்பது அவர்களுடைய நடத்தை மாறி நடப்பார்களே ஆனால் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு ஆண்களுடைய பார்வையிலே விழுகிறமாக நடப்பார்கள் ஆனால் பிறகு அதை விட ஒரு இந்த உலகத்திலே ஒரு அதாவது என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஒரு சித்திரன் புராணிகள் எல்லாம் சொல்லுகிறார் ஒரு முசீதன் ஒரு பலா இப்போ அதீசரே ரசூல்லாய் சல்லாசனுடைய துவாக்கல் மிக பெரும் பாடம் தாய்மார்களை கேளுங்கள் உங்களை வருத்தப்படுத்த நான் சொல்லவில்லை உங்களை திருப்திப்படுத்த நான் சொல்லவில்லை உங்களை நீங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வந்தால் இந்த உலக மாயையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் நீங்கள் விடுபடுவீர்களே ஆனால் உங்களுடைய குடும்பமே சொர்க்கத்தினுடைய நறுமணம் தமிழகமாக நான் சுருக்கமாக பேசி முடிப்பேன் இவ்வளவு நேரம் நீட்டிக் கொண்டு போவது முறையல்ல ஆனாலும் சில காரணங்களால் தவிர்க்க முடியாமல் ஆகிவிட்டது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து குரானில் எல்லாத்தால பெண்களை பற்றியும் ஏராளமான இடத்திலே சொல்லி இருக்கிறார் சொல்லத்தான் நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமான் கடைசியில தேவந்தால் அது பெண்களை குறிக்கிறது பெண்கள் பெண்பால் பன்மை இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமான் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والخاشعين والخاشعات والحافظين فروجهم والحافظات والعافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما பத்து தன்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் முஸ்லிமீன வல் முஸ்லிமான் மூமினீன வல் மூவினார் வல் காணித்தீன வல் காணித்தார் வல் முத்தசத்தியீன என்று பத்து தன்மைகள் சொல்லுகிறார் நீங்கள் முதலிலே முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என அர்த்தம் உங்களுடைய உடலில் நிகழ்கிற செயல் எதுவும் அல்லாஹ் அரசுடைய ஆணைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது இஸ்லாம தர்ப்பணம் இதுதான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி யாரோடு இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி எந்த தனியாக இருந்தாலும் சரி இரவிலும் சரி பகலிலும் சரி நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருப்பதற்கு அர்த்தம் என்ன முஸ்லீமனுடைய முதல் அர்த்தம் நேர்மையானவர் என்ற அர்த்தம் சோதர்களே முஸ்லீமுக்கு முதல் அர்த்தம் அவன் அல்லாஹை நம்புகிறவன் ஆசிரத்தை நம்புகிறவன் மறுமை நம்புகிறவன் சொர்க்கத்தை நம்புகிறவன் நரகத்தை விட நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நம்புகிறவன் நியாயமாக நடக்க வேண்டும் என்று உறுதி கொண்டவனுக்கு பெயர் முஸ்லீம் நியாயத்துக்கு மாறாக நடந்துவிட்டு தன்னை முஸ்லிம் என்று சொன்னால் அது வெறும் வெற்று பிரகடனை தவிர அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவேதான் எடுத்தவுடனே அல்லாஹ் சொல்லுகிறான் என்னல் முஸ்லீம் என்பது முஸ்லீமாக அந்த பார்வை கேள்வி சிந்தனை பேச்சு கை கால் நடை எதுவானாலும் சரி நேர்மைக்கு நியாயத்துக்கு மாறாக இருக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவதென்று எல்லோரும் இதை சொல்லுகிறோம் ஆனால் இந்த உபதேசம் யாருக்கு செல்லுகிறோம் அடுத்தவர்களுக்கு செல்லுகிறோம் உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க அப்படி இருக்கணுங்க இப்படி இருக்கணுங்க அதுங்க இதுங்கன்னு சொல்றோம் யார பார்த்து மத்தவங்க எல்லாம் ஒழுங்கா இருக்க நான் இப்படியே லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் வட்டி வாங்கிட்டே இருக்கிறேன் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறேன் பணம் எல்லாம் எனக்கு வரட்டும் தனக்கு உபதேசம் செய்கிறவர்கள் நினைப்பவர்கள் மிக குறைவு சகோதரர்களே உபதேசம் எல்லாருக்கும் இப்ப நான் செய்யற உபதேசங்கிறது கொஞ்சம் கம்மி இல்லைன்னு சொன்னா என்ன போல பத்து படங்கள நூறு மடங்கு உபதேசம் செய்ய தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் மேடையில பேச தெரியாம போச்சு அவ்வளவுதான் விட்டு இருந்தா அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான் மைக்கு முன்னால நின்றா சில பேருக்கு அப்படி கிட கிடக்கடன்னு ஆடு என்ன பண்றது அது நல்லதான் அப்பதான் எங்களால பேச முடியும் சில பேருக்கு அப்படி மைக் எடுத்து தான் பேசுவாங்க கீழே உட்கார விட்டா அஜரத் நீங்க சொல்றதெல்லாம் சரி நான் சொல்றதை கேளுங்க அவர் ஆரம்பிச்சாலே நம்ம மூணு நேரம் ஒரு மணி நேரம் பயன் முழுசா மறந்து போயிருக்கு அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதை விட தனக்கு உபதேசம் செய்து கொண்டார் யாரோ ஒருவர் எழுதியதைப் போல உலகத்திலே நீ யோக்கியனாக ஆகிவிட்டால் உலகத்தினுடைய அயோக்கியர்களிலே ஒருவன் குறைந்து விடுவார் நீ யோக்கியனாக ஆகிவிட்டால் உலக மொத்த அயோக்கியர்களுடைய எண்ணிக்கையில ஒரு எண்ணிக்கை குறைந்து விடும் அதையாவது செய் எனவே சோதர்களே நீதி நேர்மை ஒழுக்கம் இது முஸ்லிமுடைய அடையாளம் இதுதான் முஸ்லிமுடைய பண்பு அடுத்தது அவள் மூவினார் மூவின்களாக இருக்கணும் இதுவெல்லாம் வெளி நடிப்புக்காக அல்ல உண்மையான நடப்பாக இருக்க வேண்டும் கல்விலிருந்து வர வேண்டும் அல்லாஹுடைய நம்பிக்கையிலிருந்து வர வேண்டும் இது அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் ஒல் அவள் காணித்தார் ஒரு முத்து சொத்துக்கின் அவள் முத்து சத்துக்கார் வெறும் தானே சாப்பிட்டுக் கொண்டிருக்க கூடாது மற்றவர்களுக்கும் ஜக்காத்து மட்டுமல்ல ஏழை எளியவர்களுக்கு இறங்குவது என்பது இஸ்லாத்தோடு இணைந்த ஒன்று இதையெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கையிலே சிரமங்கள் வரத்தான் செய்யும் தான் விரும்பியபடி வாழ முடியாது ஆனால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் முன்னால் இருக்கிறது அல்லாஹ் ஆகரத்தை உண்மைப்படுத்த வேண்டும் தான மந்திரம் செய்ய வேண்டும் நோன்பு நூற்பது இதில் ஒரு பெரிய அம்சம் அதனால அந்த சாயிமே நம்ம சாயிமாட்டெல்லாம் சொல்லுவோம் நோன்பு நோக்கிற ஆண்கள் நோன்பு நோக்கிற பெண்கள் நோன்பு ஏதோ வருடத்துக்கு ஒரு தடவை மட்டுமில்லை சகோதரர்களே இடையிடை காலங்களிலும் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு என்பது மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்துகிறது எனவேதான் அல்லாஹ் சென்னான் அசௌமி நோன்பு என்பது எனக்காக உள்ளது நானே நேரடியாக குறிப்பிட்டேன் மற்றவைகளுக்கெல்லாம் மலக்களின் மூலமாக அல்லா கூலி கொடுப்பான் ஆனால் நோன்பிற்கு அல்லாஹுவே நேரடியாக கூலி கொடுப்பான் ஏனென்றால் தொழுவது பார்த்தால் தெரியும் அவர் தொழுகிறார் என்று தர்மம் செய்கிறவர் தர்மம் செய்கிறார் என்று பார்த்தால் தெரியும் அல்லது குறைந்தபட்சம் தர்மம் வாங்குகிறவருக்காக தெரியும் ஹஜ்ஜு செய்கிறவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று தெரியும் அவர் யாராவது இருக்கிறார் மக்காவிலே இருக்கிறார் ஆனால் நோன்பு வைத்திருப்போரை பார்த்தால் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு எந்த வெளிவந்த அடையாளம் இல்லை நோன்பு வைக்காமலே கூட ஒருவர் நோன்பு என்று சொல்லலாம் நோன்பு வைத்திருக்கிறவர் தேவைப்பட்டால் ஏதாவது காரணத்துக்காக நோன்பு இல்லை என்று கூட சொல்லிவிடலாம் எதை வைத்தும் கண்டுபிடிக்க முடியாது எனவே வெளிவந்த அடையாளம் இல்லாத நோன்பை ஒருவர் நோக்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாவுக்காகத்தான் நோக்கிறார் உலகத்திலே யாருக்கும் காண்பிப்பதற்காக அவர் நோக்கிறார் என்று சொல்ல முடியாது அல்லவா எனவே அவர் அல்லாஹ் நேரடியாக கூறி கொடுக்கிறார் சொல்லுகிறார் தங்களுடைய மருமஸ்தானங்களை பாதுகாக்கிற ஆண்கள் மருமஸ்தானங்களை பாதுகாக்கிற பெண்கள் பத்து தன்மைகள் சோதர்கள் இதை நீங்கள் திரும்ப உங்களுடைய உலமாக்களிடத்தில் இதை திரும்ப கேட்க வேண்டும் நல்ல தப்சீல்களில் இதை பார்க்க வேண்டும் இந்த பத்து தன்மைகள் இடத்துல உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய மருமஸ்தானங்களை பாதுகாக்கிற ஆண்கள் பாதுகாக்கிற பெண்கள் என்ன அர்த்தம் இங்க பாதுகாப்பது என்று சொன்னால் ஒன்று விபச்சாரம் போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது அது மோசமான செயல் அது பற்றி அல்ல அதற்குரிய முன்னோடிகளிலும் ஈடுபடக்கூடாது எது விபச்சாரத்தை தூண்டுமோ எது விபச்சாரத்துக்கு காரணிகளாக அமையுமோ எது விபச்சாரத்துக்கு உசுப்பி விடுமோ அது போன்ற காரணங்களை மனிதன் கையாளக்கூடாது அதிலே ஒன்றுதான் பெண்களை வெளியே சுற்றவிடக்கூடாது என்பது பெண்கள் வெளியே வரக்கூடாது என்பது பலா தவறு சின்ன தவறு சொல் சாகி நிஜத்தில் ஊழல் அறியாமை காலம் அந்த காலத்திலே பெண்கள் எப்படி தங்களுடைய அழகுகளை வெளியே காட்டிக் கொண்டிருந்தார்களோ அதுபோல உங்களுடைய அழகுகளை வெளியே காட்டிக் கொண்டு சுற்றாதீர்கள் மாறாக ஒக்கால் நபி பியூட்டி குன்ன நிசா நபிக்கு லஸ்துன்னக்கா அதுமே நிசா நபிமார்களுடைய மனைவி பார்த்து அல்லா சொல்லுகிறார் நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்கள் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு அல்லா சொல்லுகிறார் ஒக்கால் நபியை ஊத்திக்குன்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் நபிவார்களுடைய மனைவியே வெளியே போக வேண்டாம் அதனாலே குழப்பங்கள் அவர் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய நம்முடைய பெண்கள் வெளியே போனால் என்ன நிகழும் இந்த இதெல்லாம் ஒரு வேடிக்கையாகிவிட்டது இந்த காலமே வேடிக்கை காலமாகிவிட்டது அதனால் என்ன இதனால் என்ன மனிதனுடைய பார்வை சும்மா இல்லை அதனால அவர்களுடைய அவருடைய எண்ணங்கள் தூண்டப்படுகிறது எண்ணங்களில் வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்காக பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் சொன்னார் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஹாப்பிக்கு புரிஞ்சவங்கள் ஆடுவார்கள் கடைசியாக சொல்கிறான் பத்தாவது தன்னை அல்லாஹ் கசீரம் வந்தாக்கினார் அதிகமாக அல்லாஹுவை விக்கிரி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் அதிகமாக அல்லாஹுவை விக்கிரி செய்து கொண்டிருக்கிற பெண்கள் இவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்தல்லாஹுலகும் மக்ரத்தன் நீங்கள் பாவங்களே செய்தாலும் அல்லா மன்னிக்கிறான் அப்தல்லாஹுலகும் மக்ரத்தம் அஜரன் அதிகமா மிகப்பெரிய கூறு அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறான் மிகப்பெரிய கூலி அதெல்லாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறான் இனிமேல் தயார் செய்வதில்லை பாவங்களே செய்துவிட்டால் கூட மன்னிப்பு பிறகு மாபெரும் கூலி எனவே தாய்மார்களே சோதரர்கள் நாம் இந்த பத்து தன்மைகளை உண்டாக்கிக் கொள்ள முயற்சி இந்த உலகம் ஒரு மாயை சோதர்கள் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல இருக்கு போகிற உலகம் அல்ல இந்த உலகம் ஒரு மாயை சப்சக்தி என்று ஒன்று இருக்கிறது சூப்பஸ்தாயி கொள்கை ஒருவர் இருந்தார் அந்த காலத்தில் பல கொள்கைகள் உலகத்துக்கு வந்தன போய்விட்டன அதுபோல ஒரு கொள்கை இந்த உலகம் இந்த உலகத்திலே நடப்பதெல்லாம் கனவு என்றவர் சொல்லுகிறார் எந்த கொள்கை சொன்னாலும் அதை பின்பற்றுவதற்கு உலகத்திலே சில பேர் இருப்பார்கள் இப்ப என்ன நடக்குதோ இது கனவு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இதுவும் கனவு இல்லையே நிரூபிங்க பார்க்கலாம் கொஞ்சம் நீண்ட காலமா கண்டுகிட்டு இருக்கிறீங்க இங்க ஒரு மதுரை சார் நடக்கிற மாதிரி இங்க ஒரு என்ன கல்யாண மண்டபம் இருக்கிற மாதிரி இங்க கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடக்கிற மாதிரி நீங்க வந்திருக்கிற மாதிரி நான் பேசுற மாதிரி நீங்க கேட்கிற மாதிரி அப்புறம் வீட்டுக்கு போற மாதிரி பூரா கனவுங்கிறாரு நம்ம என்ன சொல்றோம் இப்ப ஆமாங்கிறமா இல்லைங்கிறமா இல்லையே கிள்ளி பார்த்தா வலி கனவுலைக்கு இல்லைன்னா வலிக்கும் இல்லையே நாங்க பேசிக்கிட்டு கனவுல பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சில நேரத்தில் கனவு உண்மை மாதிரியே தெரியும் இல்லையா அதே மாதிரி நீண்ட கனவு இது அவ்வளவுதான் முழுத்த பிறகுதான் தெரியும் ஆஹா கனவாண்டு இப்ப தெரியாது கனவு தான் அவர் சொல்றாரு இது பூரா கனவு தான் அது கனவோ இல்லையோ இது முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் எப்படி கனவு முடிந்து போகிற ஒன்றோ அதுபோல இது முடிந்து போகிற ஒன்று தான் சொல்றது எப்படி ஏமாறி இருக்கிறோம் ஏதோ உலகத்திலே ஆசாபாசங்களுக்கு அடி அடிபணிந்தவர்கள் ஏமாந்திருந்தால் அர்த்தம் இருக்கிறது ஆனால் ஈரான் மட்டும் நாம ஏமாந்து இருக்கலாமா இந்த பணத்துக்காக இந்த பதவிக்காக இந்த பட்டத்துக்காக ஒரு மனிதனுக்கு ஆறு நிலம் கூட சொந்தம் இல்லையே அந்த ஆறரை நிலத்திலே கூட யாரும் சொந்தமாக வைத்துக் கொள்வதில்லையே என்ன சகோதரர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அரண்மனை கட்டினால் கூட அங்கே அடக்குவதில்லையே அடக்கிறதுக்கு வேணுமான ஒரு தனி இடம் ஷாஜஹான் கூட தன்னை கோட்டையில் அடக்கிக்கணும் முயற்சி பண்ணல தனியா ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு காதலின் காவியம் என்றால் ஷாஜஹானை உன்னுடைய கோட்டைக்குள்ள அடைக்கிருக்கலாம் இல்லையா ஷாஜஹான் செங்கோட்டை கட்டினார் அங்கே அடக்கினாரு அவர் அதுக்குன்னு ஒரு கபரிஸ்தான் தனியா கட்டினார் அதான் தாஜ்மஹால் அதே போல எத்தனை மகால்கள் இருக்கிறது டெல்லி பக்கத்திலே போய் பாருங்கள் ஹைதராபாத்திலே போய் பாருங்கள் தட்சணத்திலே போய் பாருங்கள் எத்தனை கபர்கள் இருக்கிறது அதுக்கு ஒரு தனி கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாரும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே எத்தனையோ ஜனாதாக்கள் போகிறது அதை பார்த்து படிப்பினை பெறாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி தான் பின் மையத்துக்கு பின்னாலே போய் கூட மவுத் ஞாபகம் வரவில்லை என்றால் அது மையத்தா இது மையத்தான் தெரியும் மையத்துக்கு பின்னாலே போகும்போது பேசிக்கொண்டே போகிறார்கள் அவர் கடையில பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறார் அடே அவரே போறார் கடை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை என்ன ஆள் இல்லாட்டா என்ன அவருடைய கபரிலே என்ன நடக்கும் கபர் என்பது முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை இல்லையே அங்கே கேள்விகளுக்கு நடக்கிறது அல்லவா யாருக்காவது சந்தேகமாக இருந்தால் இதான் இங்க பிரச்சனை கபூர்ல கேள்வி நடக்கும் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே பார்க்கலையே நீங்க மறுத்தா அங்க ஒரு தடவை பார்த்துருவீங்க நான் நோத்தானா எனக்கு இருக்கு சோதர்கள் சில விஷயங்கள் அல்ல மறைவாக வைத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் எதற்காக பார்த்த பிறகு நம்பினால் நீங்கள் உங்கள் பார்வையை நம்புகிறீர்கள் அல்லாஹுடைய சொல்லை நம்பவில்லை அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பதற்கு அல்லாஹுடைய சொல்லை உங்களுடைய பார்வையை நம்பாமல் உங்களுடைய அறிவை கொண்டு மட்டும் நம்பாமல் அல்லாஹ் சொன்னா என்று நம்புவதற்குத்தான் அந்த சொற்களை அல்லா ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வேடிக்கையான கல்வி கொண்டிருக்கிறது குடும்பங்களிலே பாருங்கள் மனைவி மக்கள் அண்ணன் தம்பி தங்கை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள நடக்கிற நடப்புகள் என்ன சதிர் வக்து வருகிறது ஆனால் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது யார் சொல்கிறார்கள் யார் சொல்கவில்லை யாருக்கும் கவலை இல்லை பஜிர் தொழுகாத வீட்டுக்கு பணம் வந்து விடலாமான சகோதரர்களே ஆனால் மன நிம்மதி என்பது வரவே முடியாத காரியம் யாராவது நிரூபியுங்கள் பகிர் தொழுகவில்லை அல்லது ஐந்து நேர தொழுகை தொழுகவில்லை அல்லாஹருடைய சட்டப்படி நடக்கவில்லை அவர்களுடைய கைக்கு பணமும் வந்துவிட்டது சந்தோஷம் வந்துவிட்டது என்று உலகத்திலே யாராவது ஒரே ஒருவருக்கு நிரூபித்தால் அவருக்கு நான் அடிமையாக தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் அல்லாவுடைய சொல்லுக்கு மாறும் பணத்தை கொண்டு பணத்தை கொண்டு வீடு வாங்கலாம் ஆனால் பணத்தை கொண்டு சுகம் வாங்க முடியாது பணத்தை கொண்டு பங்களா வாங்கலாம் ஆனால் நிம்மதி வாங்க முடியாது பணத்தை கொண்டு புஸ்தகத்தை வாங்கலாம் ஆனால் அறிவு வாங்க முடியாது வளரியை கொண்டு வெளியிட்ட உயிரை வாங்கலாம் மனிதர்களுடைய மனோ கௌரவத்தை வாங்க முடியாது இந்த உலகத்திலே ஒரு தடவை வாழ்த்து காட்டிவிட்டு போக வேண்டும் இங்கு வாழ்வது போல ஈயாக எறும்பாக பாச்சானாக பள்ளியாக எலியாக கூடையாக வாழக்கூடாது சகோதரர்களே நீ வாழ்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டிவிட்டு போக வேண்டும் நாளைக்கு சொல்ல வேண்டும் வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும் யாராவது காலையில் கேட்டா மௌத்தா போயிட்டாருன்னு கேட்டா சில பேர் சொன்னாங்க விட்டாரா கொலை இதுவா வாழ்க்கை சோதனை ஒரு தடவையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்து காத்துவிட்டு போக வேண்டும் சாவு எல்லாவற்றுக்கும் வருகிறது சோதர்களை யானையும் சாக்கிறது சிங்கமும் சாக்குகிறது புலியும் சாக்குகிறது நாமும் இந்த உலகத்தை விட்டு சாகுகிறோம் என்று சொல்ல வேண்டாம் மரணிக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஆனால் அந்த மரணை பார்த்து சொல்ல வேண்டும் நல்ல மனுஷன் போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லணும் காலமெல்லாம் சொல்லணும் அவர் என்ன செஞ்சுட்டு போனார் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கணும்னு சொல்லணும் குடும்பம் எப்படி இருக்கணும் சொர்க்கத்துடைய நிறுவனம் சொல்லணும் அது கவர்றதுக்கு முதல் முடிக்க போற குழந்தைகளுடைய வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் இன்றைக்கு நாம் மகா வீக் எதிரின்னு சொன்னா குழந்தை வளர்க்கிறது கொஞ்சம் கூட குழந்தை கவனிக்கிறதே இல்லை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க தாராளமா வாங்கி கொடுங்க ஆனா முதல்ல ஈமான கொடுத்துட்டு மற்றதை கொடுங்க குழந்தை பிறந்த உடனே வளர்த்தும் போதே அல்லாவுடைய ஞாபகத்தோடு வளர்த்தது அது என்ன அல்லாவுடைய ஞாபகத்தோடு வளர்த்தது இந்த புஸ்தகத்தை வாங்கி கையில கொடுத்தது அல்லா ஞாபகம் வந்துருமா இந்த புஸ்தகம் அல்லா ஞாபகம் வருவதற்கு கட்டாயம் ஒரு காரணம் ஆனால் அதற்கு முன்னால் புஸ்தகத்தை கிரகிக்கிற மனோபாவம் உண்டு பண்ணுங்கள் குழந்தை வளர்க்கும் போதே பிறந்தவுடன் குழந்தையுடைய சாதனை பாதிப்பு பணத்தெல்லாம் சொல்றது உண்டு சொல்ல நல்லது மானசீகமான ஒரு அங்கே ஒன்று வேலை செய்கிறது அதற்காக சொல்லுவதிலே சொல்லுவது நல்லது அடுத்து குழந்தை எப்ப பார்க்க ஆரம்பிக்குதோ பார்க்கும்போது அதுக்கு ஒரு பார்வை இருக்கு பிறகு உண்மையிலே பேச ஆரம்பிக்குது ஒரு வஸ்து பார்க்க ஆரம்பிக்குது என்னன்னு கேட்க ஆரம்பிக்குது இது எப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது இது எனக்கு குடுன்னு கேட்க ஆரம்பிக்குது இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைக்கு தீனியே கொடுக்கிறோம் குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்கிறோம் குழந்தை கையில பிஸ்கட் கொடுக்கும் போதே யாரு கொடுத்தா சொல்லு யாரு கொடுத்தா சொல்லு அல்லா கொடுத்தா எத்தனை வீட்டுல சொல்ற சொல்றது சரி சாப்பிடுமா பாப்பா சாப்பிடும் பிஸ்மில்லா குழந்தைக்கு வரல வாயில பிஸ்மில்லா வராது பிறந்த உடனே பூரா புராண கொண்டு இல்ல இருப்பில் ஆளுமே இல்ல நவோதனமா இன்னொரு முஸ்லிமீன ஒரு முஸ்லிமா அப்பல் மூமினீன ஒரு மூமினா ஒரு காணிக்கீன காணிக்கா அது ஒரு வராது அது காதல விழுகும் பிஸ்மில்லான்னு காதல விழுகும் அல்லாஹ் கொடுத்தாலும் சொல்லாது அல்லாஹ் கொடுத்தாலும் சொல்லணும் மனசுல விழுகும் அது சொல்ல வைக்கிறது தாய் தந்தையினுடைய கடமை என்னவாது செஞ்சா இப்படி செய்யாத அல்ல கோவிச்சுக்குவான் நான் கோவிச்சுக்குவேன் நீங்க தான் கோவிச்சுக்குவீங்களா உங்களுக்கு தான் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை ஒரு முன்னூத்தி எட்டு தடவை கோவம் வருது இதுக்கு என்ன கேள்வி அல்ல கோவிச்சுக்குவான்னு சொல்லுங்களே தாய்மார்களே முசாபர் வந்துட்டாரு என்ன கேட்டாரு குழந்தை கையில எத்தனா கொடுத்து கொண்டு போய் முசாபர் குடுன்னு சொல்லணும் கொடுக்கும்போது என்ன சொல்லணும் அல்ல நல்ல கொடுப்பான் கொண்டு போய் குடுன்னு சொல்லணும் குழந்தைக்கு கொடுக்குற பழக்கம் வரும் குழந்தையை பழக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு சொல்லுங்களே அந்த பழக்கிறதையே பழகலையே நம்ம பழக்கிறதையே பல குழந்தை என்ன கேட்டாலும் கேட்டோம் குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு பவுடர் அடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு ஆயிரம் செட்டை வச்சு குழந்தை என்ன செய்வீங்க இப்போ சின்ன வயசுலயே விளங்கும் போதே குழந்தை அழகத்தை வழங்குது பூவத்தை வழங்குது பொட்டத்தை வழங்குது இதுதான் நீங்க விளங்க வைக்கிறீங்க தாய்மார்கள் அவங்களை குறை சொல்லல ஆனால் நம்ம ஏன் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிற வருகிற உயிர் பிராணிகள் எத்தனையோ இருக்கிறது இந்த உலகத்தையே நம்பி வாழ்கிறது அதுபோல வாழ பிறந்தவர்கள் இல்லையா நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது நமக்கென்று ஒரு நீதி இருக்கிறது நமக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கென்று ஒரு ஆசிரியர் இருக்கிறது நாம் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அதற்கு தகுந்த குழந்தைகளை வளர்த்து எந்த மாதிரி டிரெஸ் போடணும் குழந்தைக்கு ஒரு பொது எந்த மாதிரி டிரெஸ் போடணும் பெண் குழந்தையா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கொடுங்க ஆண் குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கொடுங்க இந்த ட்ரெஸ்ல அல்லா சந்தோஷப்படுறான்னு சொல்லுங்க எத்தனை வீட்டுல அல்லாங்கிற பேர் சொல்ற தாய்மார்கள் தொழுக நேரம் ஆச்சு சின்ன குழந்தையா இருந்தா கூட சும்மாவா அதுக்கு தலையில ஒரு துணியை போட்டு உட்கார வச்சு சொல்லு நீ ஆமீன் சொல்லு ஆமீன் சொல்லு குழந்தை ஆமீன் ஆமீன் சொல்லுங்க நாளைக்கு குழந்தை பெருசானதுக்கு பிறகு ஆஹ் எங்க அம்மா இப்படித்தான் சொல்லுச்சு எங்க பாபா இப்படித்தான் சொல்லுவாரு அந்த குழந்தைகளுடைய மனசுல பதிச்சிருந்த ஒருத்தர்களை வீட்டுல தாயை தொழுகல தகப்பனை தொழுகல கடைசியில் என்னாகும் இந்த தொழுகாத அல்லாவுக்கு படியாத அல்லாவுக்கு மாறு செய்த தாய் தந்தையர்கள் தான் முதியோர் இல்லத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் கடைசி காலத்திலே தாயும் தந்தையும் தாய் தந்தை பத்தி கேட்கும் போது சல்லா சொன்னார்கள் குமார் சொன்னாங்க ஒரு ஒரு அதிசயம் இருக்கு உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம் தாய் தந்தையை சந்தோஷமா வச்சா அது சொர்க்கம் கிடைச்சு சென்றிருக்கும் தாய் தந்தை கோபப்படுத்திட்டு உனக்கு நரகம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம் ஆனா அந்த வாழ்த்து முறை இல்லை யாரோ சொன்னது யாபகத்துக்கு வருது நான் அடிக்கடி சொல்லியும் இருக்கிறேன் ஒரு மாந்தோப்புல பூந்து ஒரு பையன் பழத்தை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி கூடையில போட்டுக்கிட்டு இருந்தான் தோப்பார வந்துட்டார் என் தோப்புக்குள்ள பூந்து ஏதோ ஒன்னரை பணம் எடுத்துட்டு போனா பரவாயில்ல கூட கொண்டு வந்து பழத்தை எல்லாம் எடுத்து போட்டு தூக்கிட்டு போறியா திருடுறியா புடிச்சுக்கிட்டார் கடத்திக்கிட்டான் வாடா மத்தாரை கூட்டிட்டு போறேன் எங்கடா உட்கார்ந்தார் அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் மரத்துல உட்கார்ந்து பழம் பிடிங்கி போடுறதே அவருதான் தான் அப்பனே அப்படி பிள்ளை எப்படி இருப்பான் நான் சொல்லல சோழர்களே தாய் தந்ததால் அந்த அந்த குழந்தைகளை முஸ்லிம்களாக காப்பிர்களாக மஜூசிகளாக நஸ்ரானிகளாக யகூதிகளாக மாற்றுகிறவர்கள் குழந்தை தானாக மாறுவதில்லை அபவாகும் தாயும் தந்தையும் சேர்ந்த அந்த குழந்தையை யூதர்களாக நசராணிகளாக மாற்றுகிறார் அவற்றை அல்ல விடமாட்டான் சகோதரர்களே எனவே நம்முடைய குடும்பம் சரியான குடும்பமாக ஆக வேண்டும் உலகத்திலேயே சந்தோஷத்தை நுகர்கிறவர்களாக நாம் ஆக வேண்டும் உலகத்திலே நிம்மதியாக வாழ்கிறவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் சகோதரர்களே நீதியாக நேர்மையாக நடக்கும் என்ன வந்தாலும் சரி வசாவினால் உரிமையை கையாளுகிற ஆண்கள் உருவை கையாளுகிற பெண்கள் சகிப்புத்தன்மை உள்ள ஆண்கள் சகிப்புத்தன்மை உள்ள பெண்கள் அப்படி நாம் ஆகி விடுவோமே ஆனால் நம்முடைய குழந்தைகளையும் அது மாதிரி அல்லாவுக்காக வேண்டி அத்தனையும் சகித்துக் கொள்ள வேண்டும் நான் எண்ணுகிற எண்ணமெல்லாம் வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நம்முடைய இச்சைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம்முடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே நிறைவேற வேண்டும் என்ற எந்த தீர்வும் இல்லை நம்முடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்ளுகிற சொர்க்கம் சோதர்கள் ஆனால் மிகப்பெரும் கை கைசேதம் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது சோதர்களே இப்ப கடிகாரத்தில் இருக்கிற வினாடி போல் நம்முடைய வயது கூடுவதை காட்டுகிறது வினாடி நகர்ந்து நகர்ந்து நிமிடமாகிறது நிமிடம் நகர்ந்து நகர்ந்து மணியாகிறது மணி நகர்ந்து நகர்ந்து நாட்கள் ஆகின்றன நாட்கள் நகர்ந்து நகர்ந்து வாரமாக மாதமாக வருஷமாக வயதாக வருஷங்கள் தான் வயதாக ஆகிறது வயதாகி பிறகு அந்த காலத்தில் சொல்லுவார்கள் நாற்பது வயசுக்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு துணியாவுடைய வேலைகள்லாம் விட்டு ஆசிரத்துறை வேலை கவனிப்பாங்க இப்ப நாற்பது வயசுக்கு பிறகுதான் ஸ்டடினஸ்ஸே வருது இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதும் பேங்க் பேலன்ஸ கூட்டுறதும் இன்னும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதும் இடம் வாங்க நான் யாரையும் குறை சொல்லல உலகியலாக இப்படி நடக்கிறது நாற்பது வயசுக்கு பிறகு ஆசிரத்தின் பக்கம் ரூட் திரும்பி ஏதோ நாற்பது வயசு வரைக்கும் துனியா பக்கம் இருக்க சொல்லல நாற்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஆனா நாற்பது வயசுக்கு பிறகு மனிதன் ஆசிரத்தை முன்னோக்கணும் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாதை ஆசிரத்தை நோக்கி ஆகையினால தாய்மார்கள் சோதரிகளை நண்பர்களை பெரியவர்களை வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இதுவெல்லாம் இப்படிப்பட்ட நாம் ஒருவருக்கு ஒருவர் பேச கேட்க இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு நம்முடைய இரவு பகல் நம்முடைய வீடு நம்முடைய வெளி நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழில் இதுவெல்லாம் சேர்ந்து என்னவாக ஆக வேண்டும் சில சோதனைகள் வரத்தான் செய்யும் உலகத்திலே அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டால் அல்லாஹால மிக பெரும் நல்ல வழிகளை திறந்து விடுகிறார் அப்படிப்பட்ட நல்ல வழிக்கு வரக்கூடியவராக நானும் ஆக வேண்டும் நீங்களும் ஆக வேண்டும் என் குடும்பமாக வேண்டும் உங்கள் குடும்பமாக வேண்டும் பூரா உலகம் ஆக்க வேண்டும் அதற்கு வழியாக இந்த பெண் சிறு குழந்தைகள் மாணவியர்களை வைத்து போதிக்கக்கூடிய இந்த இடம் அதற்கு வழியாக அமைய வேண்டும் என்று நான் துவா செய்து கொண்டு இதை பல சிரமங்களுக்கு மத்தியில் சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இதற்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களுக்கும் நான் மென்மேலும் துவா செய்து கொண்டு இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் வாசல் தாவான உலகோதியானடியே எங்கள் சலாம் உலகோதியானடியே எங்கள் சலாம் உள்ளம் தேடுதே உள்ளம் தேடும் ஜீ நதியே எங்கள் சலாம் உலக ஜோதியா நபியே எங்கள் சலாம் உலக ஜோதியா எங்கள் சலாம் அலீசான இறைவன் தந்த தெளிவான ஞானம் அவர் புகழ் பாடி நின்றால் வரும் ஞானகானம் அலீசான இறைவன் தந்த தெளிவான ஞானம் அவர் புகழ் பாடி நின்றால் வரும் ஞானகானம் நலம் காணனா நலம் காண என்றும் சொல்வோம் சலாம் உலக ஜோதியானவியே எங்கள் சலாம் உலக ஜோதியானவியே எங்கள் சலாம் உள்ளம் தேடுதே உள்ளம் தேடும் ஜீவனதியே எங்கள் சலாம் உலக ஜோதியானதியே எங்கள் சலாம் இறை தந்த நபிமார்க்கெல்லாம் ஒளியாக வந்தார் குறையின்றி உலகம் வாழ வாங்கி தந்தார் இறை தந்த நபிமார்க்கெல்லாம் நிறைவாக வந்தார் குறையின்றி உலகம் வாழ மறைவாகி தந்தார் நிறைவாகவே நிறைவாகவே என்றும் சொல்வோம் சலா உலக ஜோதியானதியே எங்கள் சலா உலக ஜோதியானதியே எங்கள் சலா உள்ளம் தேடுதே உள்ளம் தேடும் ஜீவநதியே எங்கள் சலா உலக ஜோதியானதியே எங்கள் சலா உலகோரை காக்க வந்த இறை தந்த மேதை உயர்வான இஸ்லாம் தானே அவர் தந்த பாதை உலகோரை காக்க வந்த இறை தந்த மேடை உயர்வான இஸ்லாம் தானே அவர் தந்த பாதை உயிரில் வாழ்ந்திடும் உயிரில் வாழ்ந்திடும் நபிமேல் சொல்வோம் சலா உலக ஜோதியா நபியே எங்கள் சலா உலக ஜோதியா நபியே உள்ளம் தேடுதே உள்ளம் தேடும் ஜீவனடியே எங்கள் சலா உலக ஜோதியானடியே எங்கள் சலா உலக ஜோதியானடியே எங்கள் சலா மன்றத்தினுடைய சாராம்சம் அதனுடைய முடிவு தீர்ப்பு நடுவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்று எல்லாவற்றை விட முக்கியமாக தேவைப்படுவது குழந்தை வளர்ப்பு தான் ஆனால் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் போது வளர்க்கக்கூடியவர்களும் அதற்குட்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வளர்க்கிறவர்களும் அதற்குட்படுத்தப்பட வேண்டும் வளர்க்கிறவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வளர்க்கப்படுகிறவர்களும் அப்படி ஆக முடியாது வளர்க்கப்படுகிறவர்கள் அப்படி ஆகத்தான் வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆக வேண்டுமோ அது வளர்க்கக்கூடியவர்களும் இருக்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக மனிதர்கள் உற்பத்தியாவது ஒரு மனிதன் நல்லவனாக அல்லது கெட்டவனாக நல்ல குணம் உள்ளவனாக அல்லது கெட்ட குணம் உள்ளவனாக எப்படி உற்பத்தி ஆகுகிறான் என்று சொன்னால் காதுகளிலே கேட்பதை வைத்தல்ல கண்ணாலே பார்ப்பதை வைத்துத்தான் உற்பத்தி ஆகிறார் காதுகளிலே கேட்பது என்பது யார் வேண்டுமானாலும் எந்த தத்துவத்தை வேண்டுமானாலும் பேசலாம் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் என்று அழகாக பேசியிருப்பார் தொழுகையினுடைய தத்துவங்களை எல்லாம் விளாசி இருப்பார் தொழுகாவிட்டால் என்ன கேடு என்பதை எல்லாம் நீண்ட நேரம் பயன் செய்திருப்பார் இரவு பதினோரு மணி பன்னிரண்டு மணி ஒரு மணி வரை மீலாது விழாவில தொழுகை பற்றி பேசியிருப்பார் ஆனால் அவர் அன்று பஜிர் தொழுது இருக்க மாட்டார் பேசியவரே கேட்டவர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இனி விழா நடத்தியவர்கள் அடுத்த வருஷம்தான் இதை பற்றி சிந்திக்க போகிறார்கள் விழா நடத்தியவர்கள் அடுத்த வருஷம்தான் இதை பற்றி சிந்திப்பார்கள் கேட்டவர்கள் கேட்டுவிட்டு போன அசைவிகளை தூங்கி விடுவார்கள் இந்த பேசியவரே கூட பஜிர் தொழுவதிலே சிரமம் ஏற்படுத்தி விடுகிறது என்றால் இவருடைய மணிக்கணக்கான பேச்சின் மூலமாக தொழுகை உற்பத்தியாகாது சகோதரர்களே தொழுகிறவர்கள் உற்பத்தியாக மாட்டார்கள் சகோதரர்களே தொழுகிறவர்களை நிச்சயமாக இந்த பேச்சு உற்பத்தி செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஏனென்றால் மக்கள் பார்ப்பதெல்லாம் இவர் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள் இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள் இதே போல தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குணம் பெற வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய சிபாத்துக்களை இந்த உலகத்திலேயே பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் மனதார நேசிக்கிறீர்களா என்றால் நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள் நீங்கள் இதுவரை நல்லவர்களாக வாழவில்லை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை தாறுமாறாக நடக்கிறீர்கள் காலையில தொழுவதற்கு எழுந்திருக்கவில்லை மசிலுக்கு போக வேண்டிய நேரத்திலே எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார் அண்ணனும் தம்பியும் இங்கே அக்காவும் தங்கையும் தொழுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த வீடுகளில் உள்ள நிலைமை அதுதான் காரணம் என்ன வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து சிறியவர்கள் தாங்களாகவே பழகுவார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு குழந்தை தமிழ் பேசுகிறது நம்முடைய குழந்தை குழந்தை தமிழ் இலக்கணம் படித்திருக்கிறதா எந்த குழந்தை அது கேட்டு பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனை உயிரும் மெய்யும் சேர்ந்தால் என்ன ஆகிறது சாதாரணமாக பொதுவாக குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள் யாராவது தமிழ் வாத்தியாரா இருந்தா அவருக்கு யாவும் இருக்கும் இல்லையானா கூட்டத்தில் இருக்கிற ரொம்ப பேருக்கே தெரியாது தமிழ் எழுத்து எத்தனை ஏதோ இருக்கு பேசுறோம் அவ்வளவுதான் தெரியும் ஆனால் நம்முடைய குழந்தை தமிழ் பேசுகிறது எங்கு போனாலும் சரி இடத்துல வேண்டுமானாலும் எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறது எப்படி பேசுகிறது தாயும் தந்தையும் வீட்டில் இருக்கிற அண்ணனும் தம்பியும் வீட்டில் இருக்கிற அக்காவும் தங்கையும் வீட்டில் இருக்கிற நபர்கள் தமிழ் பேசினார்கள் குழந்தை தமிழ் பேசுகிறது அவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறவர்கள் அரபி பேசினால் குழந்தை அரபி பேசும் இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது அரபி இலக்கணம் தெரியாது ஆங்கில இலக்கணம் தெரியாது ஆங்கில எழுத்தும் தெரியாது பிரான்சி எழுத்தும் தெரியாது பார்சி எழுத்தும் தெரியாது உருது எழுத்தும் தெரியாது ஆனால் உருதுக்காரருடைய வீட்டில் போய் பாருங்க குழந்தை உருது தானா பேசுது என்ன வேணுமானாலும் பேசுது நான் படித்தவர்கள் எத்தனை படிச்ச பிறகு உருது பேசுங்க சொன்னா பேச மட்டும் கொஞ்சம் வராது அப்படியே பேசினால ஆவு ஜாவும் தான் பேச வரும் நம்ம ஊர் பாஷையில நக்கோன்னு சொல்றது ஒன்று இருக்கு நக்கோண்டா வேண்டான்னு அர்த்தம் ஆனா அசல் உறுதினா அப்படி இல்லை நகிச்சாகியேன்னு சொல்ல சொல்றதா இருந்தா எனக்கு வேண்டாம்னு சொல்றதா இருந்தா நகிச்சாகியே ஆனா இது எப்படியே நக்கோடு வந்துருச்சு சரி போகட்டும் நம்ம கூட ஓதன ஒருத்தர் தேவபந்து சாவல அங்க வெத்தலையில ரெண்டு வகை விக்குது கடையில போய் எல்லாரும் வெத்தலை வாங்கி போடுவாங்க பீடா அப்படி பான் வாங்கி போடும்போது ஜர்தா வச்ச பீடாவா மீட்டா பீடாவா அப்படின்னு நம்ம கேட்பான் ஜர்தாவாலா யா மீட்டா மீட்டான்னு சொன்னா அதுல புயல இருக்காது ஜர்தான்னு சொன்னா அதுல புயல இருக்கும் பொதுவா எல்லாரும் புயல வச்சுதான் போடுவாங்க ஜர்தா பான் போடுவாங்க அப்ப இவர் போய் வெத்தலை போடுறேன் வாங்கி போடுறேன்னு போனாரு இவருக்கு உருவு தெரியாது அப்ப நான் போய் எப்படி கேட்கறது என்ன சொல்றதுன்னு கேட்டாரு நம்ம கூட இருந்து ஒரு சொல்லி அவன் கேட்பான் ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான் மீட்டா பாண்டு எல்லாம் தடவிட்டு ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான் தர்தா ரக்கூன்னு கேட்பான் நீ நக்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார் இவர் இங்கிருந்து ஜர்தா ரக்கு நக்கோ ரக்கு நக்கோ ரக்கு நக்கோன்னு சொல்லிக்கிட்டே போனாரு அங்க போய் அவன் எல்லாம் முடிச்சுட்டு ரக்கூன்னா இவர் ரக்கோன்ட்டார் நக்கோக்கு பதிலாக ரக்கோன்ட்டார் நக்கோன்னா வேண்டாம் அர்த்தம் ரக்கோன்னா வைங்கன்னு இருக்கான் இவர் இவ்வளவு பெரிய ஆளு தேவபந்துக்கு ஓத வந்திருக்கிறார் மதுரசாவுக்கு உருதுலதான் பாடமே நடக்கும் உருது தான் எழுதுறாரு இவ்வளவுதான் இருக்கிறார் ஆனா இவருக்கு உருது பேச வராது ஏன்னா வேண்டாம் அப்படியே நின்றுவார் நீங்க பேசுங்கன்றுவாரு அதங்க உருது படிச்சாதான் விளங்கிக்குவாரு உருது கிட்டா பார்த்து விளங்கிக்குவார் வா இந்த குழந்தைகள் உருது பேசுது சின்ன குழந்தை என்ன வேணுமானாலும் பேசுது எப்படி பேசுது தாய் தகப்ப உருது பேசுனா குழந்தை தானா உருது பேசும் தாய் தகப்ப அரபி பேசுனா குழந்தை தானா அரபி பேசும் தாய் தகப்ப இங்கிலீஷ் பேசுனா குழந்தை தானா இங்கிலீஷ் பேசும் தாய் தகப்ப தமிழ் பேசுனா குழந்தை தானா தமிழ் பேசும் தாய் தகப்ப தொழுதா குழந்தை தானா தொழுதும் என்ன பெரிய தத்துவம் ஒண்ணு தத்துவம் இல்லை நடைமுறை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் போது சாப்பாட்டை உட்காரும் போது அது இது ஹலாலா ஹராமா இத பத்தி தாய் தகப்பம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த சாப்பாடு ஹலால் இந்த சாப்பாடு ஹலால் இல்ல இப்படி சம்பாதிச்சா ஹலால் இப்படி சம்பாதிச்சா ஹலால் இல்ல கணவன் கேட்கிறான் கணவன் மனைவி பேசுறாங்க மனைவி கேட்கிறாங்க எங்க எங்கேயாவது போய் சொன்னீங்களா அறமான சாப்பாடு கலந்துருச்சா நம்ம சாப்பாட்டுல குழந்தைக்கு இன்னும் விவரம் எல்லாம் தெரியாது இப்பதான் ஏழு வயசு எட்டு வயசா இருந்தா கூட குழந்தைக்கு ஆறு வயசா இருந்தா கூட அலால் ஹராம் தெரியாது ஆனா கூட தாய் கேக்குது நீங்க ஏதாவது பொய் சொல்லி சம்பாதிச்சீங்களா எங்கேயாவது லஞ்சம் நிஞ்சம் வாங்கிட்டீங்களா இது ஹராமான சாப்பாடா இருந்தா பிறகு நம்ம உடல்ல போனா அதுல பிரகாசம் வராதே விவாதத்து வராதே நீங்க ஹலால சம்பாதிச்சீங்களா இல்லையா இப்படி எல்லாம் கேக்குது அவர் சொல்றார் நான் பொய்யே சொல்றது இல்ல நான் லஞ்சமே வாங்குறது இல்ல நான் யாரும் ஏமாத்துறது இல்ல பணம் குறைஞ்சாலும் பரவாயில்லை நான் ஹலாலா தான் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல அது ஹலாலா இருக்கட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பாருங்க நாளைக்கு இந்த குழந்தை தான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிடும் நம்ம ஹலால் ஹராம் பத்தி பேசல வந்ததை வந்ததை பேசணும் வெந்ததை திண்டோம் வந்ததெல்லாம் பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும் வெந்ததெல்லாம் திண்டோம் அது ஹலால் ஹராம் எந்த விதமான வேறுபாடும் இல்லை கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூல்லாய் சலன் சொன்னார்கள் அந்த கியாமத்துடைய நாள் வரும் பொழுது லா துருட இலா மாஹுவ ஹராமுனா ஹலாலும் இது ஹராமா ஹலாலா என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள் இது எங்கே அதிசயமா நடக்க போற காரியம் இல்ல சகோதரர்களே இன்றைக்கு எந்த சாப்பாட்டுக்கு முன்னால நம்ம உட்கார்ந்தாலும் எந்த சாப்பாடா இருக்கட்டும் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் நம்ம உட்கார்ந்தா இது ஹலால் ஹராம் பாக்குற பழக்கம் இருக்கா தம்பி இங்க வந்து பேசுவா மைக்ல இந்த பையனை கூப்பிடுங்க இங்க மைக்ல பேசு எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் இது ஹலால் ஹராம் கேட்கிற பழக்கம் இருக்கா எந்த வீட்டுக்கு போனோம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டுல அவர் என்ன வியாபாரம் செய்யறார் இதுல ஹலால் இருக்கா ஹராம் இருக்கா எங்கேயாவது ஹராம் கலந்துருச்சா ஹராம் கலந்தா என்ன ஆகுது தெரியுங்களா ஹராமான சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுது தெரியுங்களா பொதுவா ஹதீசில வந்திருக்கிறது யார் முசாஃபிரோ அவருடைய துவா கபூலாகிறது முசாஃபிர்களுடைய துவா கபூலாகிறது ஏனென்றால் முசாஃபர் என்று சொன்னாலே அவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உண்மையாக அல்லாஹுவை நினைக்கிறவராக இருப்பார் எனவே அந்த முசாஃபிருடைய துவா தியாவியஸ்தருடைய துவா அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா இப்படி சில பேருடைய துவா வந்திருக்கிறது அந்த துவாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது அப்படி அந்த துவா கபூலாகும் ஆகும் துவா கபூலாகும் ஆகும் துவா கபூலாகும் இப்ப முசாஃபர் போய்கிட்டு இருக்கிறார் துவா செய்கிறார் ஆனால் அந்த துவா அல்லாஹு தாலா கபூல் ஆக்கிறது இல்லை ஹதீஸ் ஏன் காரணம் என்ன லிபாசு ஹராமுன் வ தாமுஹு ஹராமுன் அண்ணா அவருடைய ஆடை ஹராம் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சதையும் ரத்தமும் பித்தமும் ஹராம் ஹராமான சாப்பாடு சாப்பிட்டு இந்த உடல் வளர்ந்திருக்கிறது ஹராமான உடை உடுத்தி இருக்கிறார் ஹராமான வாகனத்தில் வருகிறார் அண்ணா யுஷ்டஜாபுலகு அவருடைய எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்படும் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் பயக்கூடு அல்லா அல்லா பயக்கூடு ரப்பி ரப்பி அதிசயம் வருகிறது அவன் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று கூப்பிடுகிறான் ஆனால் அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான் அழக முசாபனுடைய துவா கட்டாயமாக ஒப்புக்கொள்ளப்படும் ஆனால் அவனுடைய உடை ஹராம் அவனுடைய உணவு ஹராம் அவனுடைய வாகனம் ஹராம் என்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுவான் என்ன துவா செய்தாலும் சரி அல்லாஹிடத்திலே எவ்வளவு வேண்டினாலும் சரி எதுவரை நம்முடைய உணவு உடை ஹலால் ஹராம் பார்க்கவில்லையோ அந்த அந்த அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சற்றும் எதிர்பார்க்க முடியாது நண்பர்களை ஆனா முதல்ல என்ன வேணும் நம்ம ஒரு சாப்பாட்டுல உட்காரும் போது இந்த இந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா அப்படிங்கிற பாக்குற தன்மை தாய் தந்தைக்கு இருந்தா குழந்தைகளுக்கும் அது வரும் இப்ப நாம எந்த வீட்டுக்கு போனாலும் அதை ஹலாம் ஹலால் பாக்குறோமா யாரு விருந்து கூப்பிட்டாலும் போயிருவோம் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டுவோம் இதெல்லாம் போய் ஹலால்னு சொல்ல முடியுங்களா இது ஹராம்னு சொல்ல முடியுங்களான்னு கேட்போம் அதே போல பள்ளிவாசல்ல என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவோம் எந்த கஞ்சியா இருந்தாலும் வாங்கி குடிச்சிருவோம் அது எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி பேச்சே இல்லை பள்ளிவாசல்ல யார் வடை வாங்கி கொண்டு வந்து போட்டாலும் சாப்பிட்டுருவோம் இந்த வடை யார் வாங்கி கொண்டு வந்து போட்டது அவர் ஹலாலா சம்பாதிச்சாரா ஹராமா சம்பாதிச்சாரா அலால் ஹராங்கிற உணர்வு கூட இல்லாதவனுக்கு அல்லாங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும் இஸ்லாம் ஈமாங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும் சொல்லுகிறேன் இருக்க முடியாது முதல் எல்லாவற்றை விட உடலுக்கு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தரக்கூடியது உடலிலே பிரகாசத்தை தரக்கூடியது மூளையில பிரகாசத்தை தரக்கூடியது கல்வில பிரகாசத்தை தரக்கூடியது அதுல ஓடுகிற ரத்தம் அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும் அதாவது ஹலாலாக இருக்கணும் அப்படியானா அந்த மனுஷன் பார்த்தா ஹலாலா பார்ப்பான் அந்த மனுஷன் கேட்டா ஹலாலா கேட்பான் அந்த மனுஷன் பேசினா ஹலாலா பேசுவான் அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான இடத்துக்கு நடப்பான் அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான அந்த மனுஷன் ஏதாவது செய்தா ஹலாலான காரியம் செய்வான் அந்த மனிதன் ஒரு பெண்ணுடனே உடலுறவு கொண்டாலும் அந்த ஹலாலா செய்வான் ஹராம் சாப்பிட்டவன் ஹராமா விபச்சாரம் செய்வான் சகோதரர்களே இது ஒண்ணு அதிசயம் இல்லை இன்னைக்கு உலகத்தில் விபச்சாரம் நிறைய நடக்கிற காரணம் என்ன அந்த அதுல உற்பத்தியாக இந்திரியம் எல்லாம் ஹராமலும் உற்பத்தியானது ஹராமல் தான் போகும் இது ஒண்ணு பெரிய அதிசயம் இல்லை எனவே தாய்மார்கள் வீட்டுல ஹலாம் ஹலால் ஹராம் பேணணும் பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லணுங்கிற அர்த்தம் இதுதான் அல்லா சொன்னபடி சாப்பாடு சம்பாதிச்சிருக்கணும் அல்லா சொன்னபடி சாப்பாட்டை சம்பாதிக்கிற ஹலாலான சாப்பாடு ஹராமான சாப்பாடு சாப்பிடுறார் பிஸ்மில்லா சொல்றார் ஹராமை சாப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி இதை ஹலால் என்று அவர் நினைத்தால் அது குப்ராகிவிடும் சகோதரர்களே இஷ்டஹலாலுள் மாசியத்தை குப்ரன் பாவத்தை ஹலால் என்று கருவது குப்ராயிரும் அதனாலே நான் சொல்ல வர்றேன் வீட்டுல குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம் விளங்க வைக்கணும் குழந்தைகளுக்கு நன்மை திண்மை விளங்க வைக்கணும் நாம் முதல்ல நன்மை திண்மைகளை விளங்கணும் இந்த நன்மை திண்மை விளங்குறதுக்கு நமக்கு உலகத்தினுடைய ஆசை குறைக்கணும் நன்மை திரும்ப விளங்குவதற்கு உலகத்துறை ஆசை குறைக்கணும் ஒருத்தன் கேட்டான் ஒரு வியாபாரிக்கு என்ன வேணும் முதலீடு வேணும் ஒரு விவசாயிக்கு என்ன வேணும் பூமி வேணும் ஒரு ஒரு ஆபீசருக்கு என்ன வேணும் படிப்பு வேணும் ஒரு டைப் ரைட்டிங் அடிக்கிறவருக்கு என்ன வேணும் டைப் ரைட்டிங் படிச்சிருக்க வேணும் ஒரு ஆணுக்கு என்ன வேணும் தொழில் வேணும் வருமானம் வேணும் ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் உலகமெல்லாம் வேணும் எங்கிருந்து தீர்க்க முடியும் ஆசைகள் குறையணும் தாய்மார்களே எதுவரைக்கும் ஆசையை குறைச்சு கொள்ள மாட்டோமோ எத்தனை இருந்தாலும் அடுத்தது மேல ஆசை எத்தனை இருந்தாலும் இன்ன வேணுங்கிற ஆசை மனிதனுடைய ஆசை எங்க பூர்த்தி ஆகும் நாம் பூர்த்தியாக்கினால் தான் பூர்த்தியாகும் எனவேதான் இந்த சூழ்நாய் சல்லாறு செல்லம் துவாக்கள் கேட்டார்கள் மிக அற்புதமான துவாக்கள் அல்லாஹு மக் பி ஹலாலிக்கான ஹராமின் وبارك فيما أعطيتني وقنعني بما رزقتني அல்லாஹும் பிஹலாலிக்கான் யா அல்லா நீ என்ன ஹலாலானதை கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டே என்னை பொதுமாக்கக்கூடியவனாக ஆக்கிவிடு ஹராமை தேடாமல் ஹராம தேடணுங்கிற ஆசை எனக்கு வர வைக்காது இந்த கேட்கணும் அல்லாட்ட அல்லாஹு மக்பினி பி ஹலாலி நீ ஹலாலா என்ன கொடுக்கறையோ அதே எனக்கு போதுமாக்கிடு இன்னும் வேணுங்கிற ஆசையை வரக்கூடாது அன் ஹராமி உன்னுடைய நீ எதை ஹராமாக்கி இருக்கிறாயோ அதை தேடுகிற ஆசையை எனக்கு வரக்கூடாது எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாயோ எதை ஹலாலாக கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவனாக நான் ஆகிவிட வேண்டும் என்னை அப்படி ஆக்கு பிமா சக்தனி தாய்மார்களே சோதர்களே கேளுங்கள் சூருல்லாவுடைய ஒவ்வொரு துவாவும் வெறும் துவா இல்லை மனிதர்களுக்கு பெரிய பாடம் பெரிய படிப்பினை துவாவே நமக்கு பெரிய போதனை அம்மன் சிவார் உன்னுடைய பதவை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு நான் தேவையற்றிருக்கிறவனாக என்னை ஆக்கிவேன் கேட்கிறதா இருந்தா உன்கிட்ட தான் கேட்கணும் நான் தேவையாகிறதா இருந்தா உன்கிட்ட தான் தேவையாகணும் உன்னை தவிர யாருக்கும் போய் நான் தேவையாக கூடாது அப்படி என்னை ஆக்கிறல்ல யாருந்தா என்ன அப்படி ஆக்கிரு நானாக முடியாது என்னுடைய ஆசை தீராது ஹரா ஹலால் கிடைச்சா மட்டும் என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகாது ஹராலையும் நான் தேடுவேன் என்னுடைய ஈர்க்கு அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய மனசு அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய நாட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய ஆசை அப்படி அமைஞ்சிருக்கு ஆனா யாரெல்லாம் அவன்கிட்ட நான் கேட்கிறேன் இந்த துவா தயவு செய்து உலமாக்கிட்ட எழுதி வாங்கி மனப்பாடம் வச்சுங்க இதுவாவுடைய அர்த்தத்தையும் வைங்க அல்லாட்ட கேட்கும் போது நிஜமாகவே அல்லாட்ட கேளுங்க பார்மாலிட்டி எல்லாம் கிடையாது அல்லா பாப்பா நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான் சோதர்களே நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான் சும்மா ஒரு துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு துவா செய்யணும் செய்துட்டு அப்படின்னு தடவிட்டு போயிட்டோம் நாம அல்லாட்ட கேட்டதாக நமக்கு ஞாபகமே இல்லை அல்லாவுக்கும் கொடுக்கிற யாபகமே வர வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேட்கணும் அல்லாஹு ஹலாலிக்க ஹராமி உன்னுடைய ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை கொண்டு மட்டுமே எனக்கு போதை போதுமாக்கி கொள்ளக்கூடியவனாக ஆக்கி வை அம்மன் உன் அல்லாதவர்களை விட்டு உன்னுடைய கிருமை கொண்டு அருமையானதோ யாரா எனக்கு என்ன ரிஸ்க் நீ கொடுக்க நினைத்திருக்கிறாயோ அந்த ரிஸ்க்குக்கும் எனக்கும் மத்தியிலே உன்னை தவிர இன்னொருவரை ஆக்காதே நீ ரிஸ்க் கொடுக்கிற நான் வாங்குற இடையில தரக வேணாம் இடையில யாரு வேணாம் அது எப்படிங்க இடையில ஆள் இல்லாம எப்படி நடக்கும் எல்லாம் நடத்துவான்னு நம்பரும் முதல்ல பிறகு நடக்கும் ரொம்ப அருமையானதோ ஒவ்வொரு நேரத்திலும் யோசிக்க கடமைதான் அல்லாஹுமலா தஜாலி பைனி வ பைன ரிஸ்கி யா எனக்கும் உன்னுடைய ரிஸ்குக்கு வரையிலே ஆக்காதே அகதன் தூண யாரையும் உன்னை தவிர நீதான் நேரடியா எனக்கு ரிஸ்க் கொடு எப்படி உனக்கு கொடுக்க தெரியும் கொடு பிறகு துவா செய்தாங்க கண்ணாணி விமான ரத்தனி என்ன நீ கொடுத்திருக்கிறாயோ எனக்கு அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தண்ணி எனக்கு கொடு தலாத் வந்துருச்சு போதும் பழைய சோறு சாப்பிட்டு கூட நிம்மதியா இருக்க முடியும் பிரியாணி சாப்பிட்டு கூட பரேசானா இருக்க முடியும் பிரியாணி எல்லாம் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ஆனா அந்த தீர்வு சரியில்லை ஓ நாசமா போ பிரியாணி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா கறி மட்டும் கொஞ்சம் வேகல என்ன பிரயோஜனம் இவன் பழைய சோறு சாப்பிட்டான் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டான் ஊறுகாயும் பிரமாதம் சோறும் பிரமாதம் தான் இவன் கலாட்டு பெற்றவன் பிரியாணி சாப்பிட்டு கறி வேகலைன்னு சொல்றான் பாருங்க அவனுக்கு கணாத்து இல்லாதவன் சாப்பிடுறது என்னங்கிறது பேச்சு இல்ல சகோதரர்களே சாப்பிட்டுட்டு என்ன சொல்றோம்ங்கிறது தான் பேச்சு இது தாய்மார்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமா முடியாதா தாய்மார்களுக்கு இதையெல்லாம் புரிகிற அறிவு சோதரர்கள் தாய்மார்களுக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்கு ஆண்களை விட கூட சில விஷயங்களிலே தாய்மார்களுக்கு அறிவு நிறைய இருக்கு ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துகிற விதம் தான் காலத்தினுடைய சூழ்நிலைகளின் காரணமாக அதை தவறான முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ படித்தே ஆகணும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பஞ்சாதி மேல கோபம் கடுமையான கோபம் அந்த பெஞ்சாதியை விட்டுறன்னு முடிவு பண்ணிட்டான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெஞ்சாதி அப்பதான் பரன் மேல ஏறிக்கிட்டு இருக்குது பாதி படியில நிக்குது இந்த நேரத்துல உள்ள வந்துட்டான் நீ இப்படி ஆடி செய்த அவன் கேட்கிறான் நீ இப்படி ஆடி செய்த நீ மேல போனாலும் தலாக்கு கீழே இறங்கினாலும் தலாக்கு நீ மேல போனாலும் தலாக்கு கீழே இறங்கினாலும் தலாக்கு அங்கேயும் நின்றாலும் தலாக்கு அவ பட்டுன்னு கீழே குதிச்சுட்டான் இறங்கினா தானே தலாக்கு ஏறனா தானே தலாக்கு நின்றா தானே தலாக்கு குதிச்சா தாய்மார்களே நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் இன்றைக்கு இறைவிட புத்திசாலிகள் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆமன் துவிசிலம் வாசலம் துலகு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரணமானவர்கள் அல்ல பெண்கள் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க கறி எடுத்து வச்சுட்டு விசேஷமா மத்த நாள்லாம் இல்லாத மோரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு ஹால்ல வந்து உட்கார்ந்த பிறகு வெத்தனையும் கொண்டு வந்து மடிச்சும் கொடுத்துட்டு ஏனுங்க நான் ஒரு சங்கதி சொல்லட்டுங்களா இந்த ஆரம்பிச்சாலே இந்த ஆரம்பிக்கும் போதே நாம முதல்லயே மயங்கிருப்போம் நாம முதல்லயே அந்த எடுத்து வச்ச முறை இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டுட்டு சுய புத்தி இழந்து போய் உட்கார வச்சு இப்பதான் அந்த அம்மனியார் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சங்கதி சொல்லட்டுமா செய்வீங்களா நீ சொல்லியை நான் செய்யாம இருப்பனா இவரு வெத்தல மயக்கத்துல நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா முடிச்சு போச்சு எப்படி ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் எல்லாம் தெரியும் தாய்மார்களை இதே விஷயத்தை தீனுடைய காரியத்தில் நீங்க ஆரம்பிங்க ஒரு தெளிந்த புத்தி உள்ள மனிதனுடைய புத்தியை கூட போக்கிவிடக்கூடியவர்கள் இந்த பெண்களை தவிர யாரையும் நான் பார்க்கவில்லை தெளிந்த புத்தி ஆனாலும் அதையும் போக்கிவிடுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிற அதீஸ் இது அதனால தாய்மார்களே நீங்களும் மார்க்கப்படி நடங்கள் ஆசாவாசங்களை ஒதுக்கி வையுங்கள் ஆசாவாசங்கள் அனுபவிக்கிற இடம் இருக்கிற தாய் இந்த உலகத்துல அனுபவிச்சு முடிக்கிறதா இருந்தா பரவாயில்லை எத்தனை கிடைச்சாலும் முடியாது இவ்வளவு கிடைச்சிருச்சு பாருங்க சில பேர் இருக்கிறாங்க கட்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு துணி தான் வச்சிருப்பாங்க ரெண்டே சேலை தான் வச்சிருப்பாங்க இத இத இது இது இத அதை கட்டிக்குவாங்க அதை துவைச்சு இதை கட்டிக்குவாங்க பாக்குறதுக்கு நீட்டா இருப்பாங்க சில பேர் இருபது சேலை வச்சிருப்பாங்க சில பேருடைய கல்யாணத்துல இருநூறு சேலை கொடுத்திருப்பாங்க ஆனா கூட அவங்களுக்கு என்ன இருநூறு தானே இருக்குதும்பாங்க இந்த அம்மா ரெண்டு இருக்குதுன்னு சொல்லும் ரெண்டு வச்சிருக்கிறமா என்ன சொல்லுது என்கிட்ட ரெண்டு சேலை இருக்குது முன்னையெல்லாம் ஒண்ணுதான் இருந்துச்சு அதை துவைச்சு ஒரு மரத்துல ஒரு மாதிரி கட்டி ஒரு கடைசி பாகத்தை கட்டிட்டு இந்த பாகத்தை நான் உடல்ல கட்டி காய வச்சு பிறகு நான் பிரிய மேல சுத்திக்கிட்டு பிறகு நான் வேலைக்கு வருவேன் இப்ப அல்ல இப்போ எனக்கு ரெண்டு சேலை இருக்கு ஒரு சேலை காய போட்டு இன்னொரு சேலை கட்டிக்கிட்டு வர்றேன் நீட்டா வருதுங்க ஒரு தடவை நம்ம மதுரசாவுக்குள்ள ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு கூட்டம் பெண்கள் கூட்டம் சின்ன வாலிபு பெண்கள் கூட்டம் உள்ள நுழைஞ்சிச்சு அப்ப ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு பெரியவர் கேட்டாரு என்ன காலேஜுக்கு போறவங்க இங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டார் கடைசியா நான் திரும்பி பார்த்தா அது சித்தாளு சரி அன்னைக்கு பாடம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் அங்க பார்த்தா சித்தால் நிக்கிறாங்க சித்தாள் இல்ல நம்மாலே அவங்க கட்டி இருக்கிற அப்படி அங்க அவ்வளவு சேலை இருக்கு அவங்க கட்டி இருக்கிற அப்படி இவங்க கட்டி இருக்கிறது இப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சோதனை வச்சுக்கிற முறையில் இருக்கு இதே போல இந்த உலகத்தை நான் அடிக்கடி சொல்றது இந்த உலகத்தை சுகமாவும் ஆக்கலாம் கஷ்டமாவும் ஆக்கலாம் என்ன இருக்கோ அதை கொண்டு சுகமாவும் வாழலாம் இல்ல அதை கொண்டு சுகமா வாழலாம் எவ்வளவு இருக்கோ அதை கொண்டு சுகமா வாழணும் இந்த குழந்தைகளும் கேட்கறீங்க நீங்களும் இந்த பாடமா கவனமா வைங்க இந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன் சொல்லி முடிக்க போறேன் இதை கொஞ்சம் கவனமா வைங்க ஒரு ஆள் வந்தாரு நல்ல அருமையான சாப்பாடு அதுல கோழி புரிச்சது இருந்துச்சு மீன் பொரிச்சது இருந்துச்சு இன்னும் என்னென்னவோ நிறைய வகைகள் ஏழு வகையான சாப்பாடு இருந்துச்சு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அங்க கொண்டு வந்து அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆனா போயிட்டு தள்ளி நின்று சொன்னாரு சாப்பிட அவர் ஒரு பெரிய மனுஷன் அவர் சொன்ன மாதிரிதான் செய்ய முடியும் அந்த பெரிய சொன்னார் சாப்பிடுங்க ஆனா கையை எப்படி மறக்க கூடாதுன்னு சொல்லி போயிட்டார் சாப்பிடுங்க கையை மறக்க கூடாது எப்படி மடக்காம வாயில் எப்படி வைக்கிறது எப்படி சாப்பிடுறது போயிட்டார் இதே மாதிரி சாப்பாடு இன்னொரு கொடுத்து முன்னே கொடுத்தார் கொடுத்துட்டு அவங்கட்டும் அதே மாதிரி சொல்லிட்டு வந்தா கையை கூடாது சாப்பிடுங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வந்தார் இந்த முதல் கூட்டத்துக்கு சாப்பாடு அப்படியே இருக்குது இவங்க உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அருமையான சாப்பாடு நல்ல பசி சாப்பாடு அருமை ஆனா கைய மறக்காம எப்படி சாப்பிடுறது சாப்பிட முடியாது யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவர் பார்த்தாரு சரின்னு போயிட்டாரு அடுத்த கூட்டத்தை போய் பார்த்தாரு அவங்க வெத்தலை பாத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இவருக்கு அதிசயமா போச்சு ஏற கையை மடக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனே நீங்க எல்லாம் கையை மடக்கிட்டீங்க போனதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன் ஐயா நாங்க கையை மடக்கவே இல்லை பின்னப்பட சாப்பிட்டீங்க நான் எடுத்த அவர் வாயில வச்ச அவர் எடுத்தாரு என் வாயில வச்சாரு ரெண்டு பேரும் கையே மடக்கல சாப்பாடு முடிஞ்சிருச்சு உலகை தான் சோதர்களே தாய்மார்களே உலகம் இதுதான் இருக்கிறத சந்தோஷமா வாழணுமா வெத்தலை பாக்கு போட்டு ஜாம் ஜாம் இருக்கலாம் எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் இப்படி வாழ பழகி கொள்வதற்கு பெயர் வாழ்க்கையை தவிர இன்னைக்கு நாம என்ன செய்யணும் தெரியுங்களா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் காலையில எந்திரிச்சது இருந்தா அது செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணும் அங்க போகணும் இங்க போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் மௌத்து வரைக்கும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறது எதுக்காக கஷ்டப்படுறதுக்காக கஷ்டப்படுறோம் தாய்மார்களை விட்டு தொலைங்க இந்த வேலையை சுகப்படுங்க சுகமாகவே சுகப்படுங்க வேலை செய்யும் போது சுகம் வேலை முடிச்சுட்டு சுகம் மவுத்திலையும் சுகம் கபரிலையும் சுகம் சொர்க்கத்திலையும் சுகம் அல்லாத பார்க்கும் போது அல்லாட்ட பேசும்போது சுகம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு தாய்மார்களே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு காலையில எந்திரிச்ச உடனே அந்த கழக முண்டைய காணாமே இந்த பே முண்டைய காணாமே அவன் எங்க தொலைஞ்சாலோ இவன் எங்க நாசமா போனானோ அவனை எழுத்துட்டு வா இவனை எழுத்துட்டு வா வேலைக்காரிய காணாமே வெட்டிக்காரிய காணா இதே புலம்பல் காலையில் சாயந்தரம் வரைக்கும் துணியெல்லாம் அழுக்கா கிடக்குது தேய்க்கணுமே அவனையும் காணாமே இவனையும் காணாமே இந்த ஆள் போனவரையும் காணாமே ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சோ ராத்திரி பன்னெண்டு மணி இன்னும் ஆளை காணாம இந்த புலம்பல் வேற ராத்திரி பன்னெண்டு மணி வந்து கதவு திறந்து விட்ட உடனே அவர் பாவம் அன்னைக்கு தான் கடன்காரன் போய் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்துரு நாளைக்கு பணம் தேவைன்னு சொல்லி உட்கார்ந்து பணத்தை வாங்கிட்டு வர்றாரு அப்பதான் பந்தாவா வர்றாரு வீட்டுக்கு வந்தவனு வரவேற்பு கிடைக்கல உள்ள நுழைஞ்ச உடனே எங்க போய் தொலைஞ்சேன் அப்படியே தொலைஞ்சிருக்கலாம் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தாய்மார்களை ரொம்ப கவனிக்கணும் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது எந்த விதமான கஷ்டம் தரக்கூடிய பேச்சு பேசினால் அல்ல சந்தோஷப்பட மாட்டான் தாய்மார்களே அதே போல வீட்டுக்காரன் கவனிக்கணும் போறதுக்கு முன்னாலேயே என்னென்ன அந்த சமாதானங்கள் சொல்லணுமோ அந்த சமாதானம் சொல்லிட்டு போகணும் என்னோட சந்தில் உனக்கு என்ன தெரியும் இவரு நான் பண்ற உனக்கு என்ன தெரியும் அந்தம்மா ரெண்டு பேர் படுறது ரெண்டு பேருக்கு தெரியாது அவங்க வேற சட்டி கழுவுறது பானை கழுவுறது துவைக்கிறது வீடு கூட்டுறது அவங்களுடைய மூடே வேற நம்ம மூடே வேற வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம மூட அவங்க மூட ஆக்கிக்கிறனும் அவங்க மூட நம்ம மூட ஆக்கிக்கிறணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு டிராக்ல போனா சந்தோஷமா இருக்கலாம் நம்மள அவங்க குறை சொல்ல அவங்க நம்மள குறை சொல்ல முகத்தை எப்படி வச்சுக்கிறதுங்க முகத்தை உருண்டு உருண்டு எதுக்கு சொல்றது தெரியுங்களா சொல்லுங்களேன் நீங்க தான் இஞ்சி குரங்கு தெரியாம ஜிலேபி துண்டு நினைச்சு வாயில போட்டு வச்சு குரங்கு மெண்டு முழுங்கிடுச்சு இப்ப பார்த்தா இஞ்சி முகரம் எப்படி இருக்கும் அது ஆகாது தாய்மார்களே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவரை சந்தோஷமா வரவேற்கணும் அதே போல வெளியே போறவர் போறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி போறேன் இந்த வேலையா போறேன் இவ்வளவு நேரம் ஆகும் இப்படிதான் வருவேன் இதெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு போகணும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா சந்தோஷமா இருக்கும் உலக வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் ஆகிரத்தை பத்தி அண்ணாவை பத்தி ரசூலை பத்தி குரானை பத்தி பாருங்க இன்னைக்கு இருக்கிற பலா முசீபத்துகள் இருக்கு பாருங்க இதுவெல்லாம் ஒரு கண்ணுக்கு ஆசையை தவிர ஆனால் அது மனதை கெடுக்கக்கூடிய ஒன்று எண்ணங்கள் தான் தாய்மார்களே நண்பர்களே கவனமாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன மனதிலே நினைக்கிற எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன சொல்கள் தான் செயல்களாக மாறுகின்றன செயல்கள் தான் பழக்கமாக ஆகின்றன பழக்கம் தான் வாழ்க்கையாக ஆகிறது வாழ்க்கை தான் சொர்க்கமாக அல்லது நரகமாக மாறுகிறது மனசுல முதல்ல நல்ல எண்ணம் இந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் செயல்கள் செயல்களுடைய பிரதிபலிப்பு தான் பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையாக ஆகிறது வாழ்க்கை தான் சொர்க்கமாக அல்லது நரக்கமாக மாறுகிறது எனவே நல்ல எண்ணங்களை உண்டாக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் ஆசைகள் வரும் கட்டாயமாக அதுவெல்லாம் நான் சொர்க்கத்திலே நிறைவேற்றிக் கொள்வேன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாமும் உண்டு பண்ணிக் கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் உண்டு பண்ணி வைத்து நம்முடைய குடும்பத்தை உலகத்திலேயே சொர்க்கத்துடைய குடும்பமாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதற்குரிய வாய்ப்பை இந்த நல்ல சந்தர்ப்பங்களின் மூலமாக இந்த மக்தவர்களின் மூலமாக இந்த சிறார்களின் மதரசாக்களின் மூலமாக ஆக்கித் தர வேண்டும் என்று என்னுடைய உள்மனதிலிருந்து துவா செய்து கொள்கிறேன் இந்த மத இந்த நடத்தி வரக்கூடிய நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் மிகவும் மனதார துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாசர் தாவானான் என்று ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ்